எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் Book of Jeremiah, முப்பதாம் அதிகாரம் chapter 30, ஏழு எட்டு வசனங்கள் வாசி verses 7 and 8. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be the holy name of the Lord. அது இக்கட்டு காலம் It's a time of trouble for Jacob, ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் but he shall be saved out of it. அந்நாளில் நான் அவன் நுகத்தை கழுத்தில் இராதபடி உடைத்து போடுவேன் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான காலங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிற in time of each everybody's life there are various seasons again நீங்கள் எந்த காலத்துல இந்த நாட்களிலே இருக்கிறீர்கள் In which time are you in these days? உங்களுடைய வாழ்க்கையில என்ன காலங்கள் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறது What kind of times or days or seasons are passing through in your days now? பிரசங்கி மூன்றாம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது When we read Ecclesiastes chapter 3, 28 காலங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு 28 periods of uh, seasons are set here. அதுல இந்த இக்கட்டு காலம் இல்லை In uh, in that the period of distress is not given. அப்படி பார்த்தா இருபத்தி ஒன்பதாவது காலம் இக்கட்டு காலம் So the 29th season or the period is the distress period. இப்படி பலவிதமான பலவிதமான காலங்கள் இருக்கும் பொழுது யாக்கோவுக்கு இது இக்கட்டு காலம் என்று Like சொல்லப்பட்டிருக்கிறது his various seasons are allowed, it is a time for Jacob, it is a distress time. உங்களுடைய வாழ்க்கையில இது என்ன காலம் என்பதை சிந்தித்து பாருங்க Just you meditate yourself, what is the time for you in this life? வசந்த காலமா Whether it is a spring time இல்ல நிம்மதியற்ற காலமா or the time without any rest இல்லாவிட்டால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு காலமா or the- is this a time you be rejected எல்லாரும் உங்களை விட்டு விலகி போகிற ஒரு காலமா or is this a time all go astray from you எல்லாரும் உங்களை துக்கப்படுத்துகிற ஒரு காலமா or is is time all are making you sorrow or worry எந்த காலம் இப்பொழுது உங்கள் மேல் புரண்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க just you think it over what kind of time is just going over flowing upon you யாக்கோபுக்கு அது ஒரு இக்கட்டு காலம் for Jacob it was a time of distress பல காலங்களை கடந்து வந்த யாக்கோபு இப்பொழுது இக்கட்டு காலத்தின் வழியாக கடந்து போனார் Jacob who he was as a pass through various times now he was passing through the period of distress இந்த வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் have to catch hold this word of God as a promise analum adilirundu avan neengalagi rakshikapaduvar but even though he shall be saved out of it தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனை விட்டு விலகுகிறவர் அல்ல The Lord God is whatever may be the occasion, he will not go away from him. ஒருவனை அவர் சோதனைக்கு உட்படுத்துகிறவரும் அல்ல He will not put any man into a temptation. அவனை அவர் சோதிக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறவரும் அல்ல He never deceive to tempt a man. பிரியமானவர்களே இந்த காலம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது Beloved, what kind of time is for you this time? இதை போலத்த ஒரு நாள் இல்லை என்று It has been said about there is none other day like this. அது கொடிய நாள் it is a very cruel day அது ஒரு மப்பும் மந்தாரமான நாள் is a darkness and the gloominess of the day எந்த ஒரு தனி மனிதனும் சரி சபையாரும் சரி ஆவிக்குரியவர்களும் சரி இக்கட்டு காலங்களை வாஞ்சிக்க மாட்டார்கள் if whatever may be an individual man or the congregation they never desire time of distress அப்படியானால் இக்கட்டு என்பது அது நம்மை தேடி வரக்கூடிய ஒரு வல்லமையாய் காணப்படுகிறது if so mean the distress is a power come seeking us எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பாதை என்கிற ஒரு ஒரு துக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம் you may be having a sorrow only for me such kind of path is allowed அப்படியானால் நீ என்ன சொல்ல வருகிறாய் தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று சொல்ல வருகிறாயா if so means uh, what are you going to say uh, what are you ready to say uh, is the lord is partial தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே The Lord God is not partial at all. தேவன் உன்னை நடத்துகிற பாதையில நீ சோர்ந்து போக கூடாது In the path which the Lord leads you, you should not be slacked away. நான் இல்லாமல் போன பின்பு என்ன சம்பவிக்கும் என்று நீ என்ன வேண்டாம் You no need to just think it over. If I don't have, what shall be uh, happen? உன்னுடைய இக்கட்டு காலத்துக்கு முடிவு வரும்படியாக தான் கர்த்தர் இந்த கால வேளையில உன்னை இங்கு கொண்டு வந்து இந்த வசனத்தை உனக்காக அனுப்புகிறார் The Lord God is also want to bring a, a conclude a conclusion for your uh, the, uh, this. He has brought to here and speak unto you this. இக்கட்டு காலம் என்று சொன்ன தேவன் அதிலிருந்து அவனை நீங்களாக்குவேன் என்றும் அவர் வாக்கு பண்ணுகிறார் The Lord said about the period of distress even though he wanted to just deliver from him that. நமக்கு மாத்திரம் தான் இப்படி வந்தது என்று நாம் என்ன கூடாது We shouldn't just think it over that only for us it has come. யாக்கோபு அப்படி சிந்திக்கவில்லை. Jacob did not think so. யோபும் கூட இக்கட்டுகளுக்குள்ளே போனதாக வேதம் The scripture mention about even Job has also gone through the distress. தாவீது இக்கட்டுகளுக்குள்ளே போனதாக வேதம் The scripture mention even David also went through the distress. இப்படி தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்குள்ளே கடந்து போய் இருக்கிறார்கள் Likewise, many children of God, they have so passed through the distress. எப்படி இந்த இக்கட்டு வந்தது என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் We have to understand that in what manner this distress has come. ஏன் இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளாக நம்மை தேவன் கொண்டு போகிறார் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் We have to understand that why the Lord God is taking us such kind of path. எல்லாம் விளங்கி கொண்டால் இந்த இக்கட்டிலிருந்து இந்த கூட்டத்திலே நீங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது If you understand that, you can also just get a chance to come out of the distress even this me meeting தேவனுடைய தூதினுடைய நோக்கம் ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவது The intention of the message of the man is to bring out a man பாருங்க யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம் ஆனாலும் அவன் அதிலிருந்து நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் it was a time for trouble for Jacob even though he shall be saved out of it இக்கட்டு என்று சொன்னா எல்லாரும் விலகிடுவாங்க if it is if there is distress all will go astray problem சொல்லுங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஓடிடுவாங்க if you say what the problem all the relatives will run away நண்பர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்க வண்டி எடுத்துட்டு சுத்த போனாங்க the friends they join together 10 of them they wanted to go around with a vehicle அதுல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான் one of the boys met an accident ஒருத்தன் கூட அவன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி தூக்கல எல்லாம் பயந்து ஓடியே போயிட்டான் all boy they did not even help to him they all got afraid and run away இதுல கொடுமையான இக்கட்டுனா என்ன what was a cruel distress in that நீ உன் கூட இருக்குறவங்களே உன்னை விட்டு போயிடுவாங்க even the people those who with you they will leave you and go உங்க அம்மா அப்பா கூட விலகிடுவாங்க even your own father and mother may leave you உங்களுடைய கர்ப்ப பிறப்புகள் கூட உங்களை விட்டு விலகும் even the birth of your home they will also just go out இதெல்லாம் நீங்க ஒரு பாடமாக நீங்க படிக்கணும் you have to learn all this as a lesson இக்கட்டுங்களுடைய ஒரு அர்த்தம் என்ன what is the meaning of a distress உன்னுடைய வருமானத்தை இன்னொருதன் சாப்பிடுவான் the your yearning shall be eaten by another one ஒன்றை ஒன்னைய மற்றவன் கண்ட்ரோல் பண்ணுவான் the another one will control you இதுக்கு இதுக்கு அர்த்தம் இக்கட்டுன்னு சொல்லியிருக்கு this is that's the meaning distress யாரும் தூங்காதீங்க ப்ளீஸ் நீங்க ஸ்ட்ரைட்டா என்னையுமே பாருங்க but please you sit straight and look at me நெகேமியா 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நெகேமியா 937 when we read அதின் வருமானம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது the earning of the revenue was going somewhere வாசிங்க ப்ளீஸ் ரீட் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி எங்களுடைய சரீரங்களை ஆளுகை செய்கிறார்கள் இது மகா இக்கட்டு என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு வருமானம் வேற எங்கேயோ போகுது your income is going somewhere எப்படி இருக்கும் ஹவ் இட் சங்கீதம் சொல்லுகிறது கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் யூ ஷல் ஈட் லேபர் அப்போ புறத்தியாருடைய வீட்டுக்கு அது போக கூடாது கோ டு தி ஹவுஸ் நீதிமொழிகள் 5 அதிகாரம் 10 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது நீ சரியில்லாவிட்டால் உன்னுடைய உன்னுடைய கையின் பிரயாசம் பொருத்தியாருடைய வீட்டுல போய் சேரும் if you are not a good man all your and shall we go unto the house of foreigners நெகேமியா ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான் நெகேமியா the man of god says எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது எங்கள்ட்ட ஒண்ணு வந்து சேர்றது இல்ல all our incomes are going unto the kings much but not for us எங்களுடைய சரீரங்களை கூட அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க only they are controlling all our physical body they says மகா இக்கட்டில் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம் சொன்னா so he said so that we are ensnared in a great distress இப்போ நீங்க உங்களை எத்தனை பேர் இந்த இக்கட்டுகள்ல சிக்கி இருக்கிறீங்க how many of you are ensnared in the distress உங்க மனதில ஒரு விடுதலை இல்ல you don't have any deliverance in your mind சரீரத்தில பாடுகள் வேதனைகள் பலவிதமான வியாதிகள் பலவிதமான நெருக்கங்கள் you are having the agony as well as you are having the various kinds of pains and diseases in your body உங்க வருமானம் எங்க போகுது where is your income is going வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க வட்டி வட்டிக்காரனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க are you giving to the interest யோசிச்சு பாருங்க just you think it over அவங்களுடைய வருமானம் யாருக்கு போகுது to whom the, your income is going உங்களுடைய வருமானம் மருத்துவத்துக்கு போகிறதா whether your income is going to the medicine யோசிச்சு பாருங்க just you think it over வேத வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுற மனுஷனுடைய பிற கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடணும் according to the scripture a man on who is blessed by the law he has to eat the labor of his hand அநியாயமா நம்முடைய காசு வீணாகவே கூடாது and righteously our our wages our income should not be wasted 10 காசு கூட வீணாக கூடாது even 10 pies should not be wasted wasted away தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள் ஆஸ்தி எல்லாம் கொள்ளையிடப்பட்டது all the wives and the david and the children david of uh, david of uh, wives and children everybody was spoiled அவன் அழுதான் he cried பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் he cried he did not have even more, no more to cry கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் the lord god just restored everything and to him ஒன்றும் குறைவுமில்லாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது the scripture mention about without any lacking he restored everything உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க just you think it over in your life நீங்க வேலை செய்வீங்க கூலி கூட கிடைக்காது அதுதான் பெரிய இக்கட்டு you are just working even you don't get the wages there is a great distress யாத்ராமா இந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது when we read in exodus chapter 5 இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கல் அறுத்தார்கள் the people of israel they did the work of brick அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தாளடிகள் கிடைத்தது instead of that they got the straw அவர்கள் அதை கொண்டு போய் விற்று அவர்கள் ஆகாரத்துக்கு பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது when they were asked என்ன நடந்தது what happened here சொன்னா உங்களுக்கு நீங்க வேலை செய்யலாம் ஆனா உங்களுக்கு தாலடிகள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பாரோ sir you can work but you will not get எப்படி இருக்கும் how it shall be அப்ப நாங்க எப்படி போய் நாங்க ஆகாரம் எடுக்க முடியும் and how can we go and get our போய் வயல்வெளியில போய் பொறுக்கி கொள்ளுங்க just go to some field and gather the straw வேலை செய்வானா they will they will go to work ஆனா அவனுக்கு என்ன கிடையாதா but what they don't did not have கூலி கிடையாது they they did not have any wages யாத்ராம் 5 ஆம் அதிகாரம் 19 ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Exodus 5:19 when we read அங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நாங்க எங்க மேல் இக்கட்டு வந்து விட்டது they say say distress has come upon us ஒருத்தன் பிரயாசப்பட்டு அவனுக்கு அது கிடைக்கலன்னா என்ன பிரயோஜனம் after a man has under the undergo underwent the labor if he does not get paid what is the use of that அதனால தான் இந்த விஷயத்துல நம்ம இந்த இக்கட்ல சிக்கி இருக்கிறோமான்னு பாருங்க so that in this matter you have to just examine yourself are we ensnared in the distress எத்தனையோ பேர் தங்களுடைய இக்கட்டு தங்களுடைய வாழ்க்கையில இக்கட்டுல சிக்கி இருக்கிறாங்க many people they are ensnared in the distress of their life எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இக்கட்டுகள் வருகிறது at what time a child of god is getting distress அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் it is also necessary we have to understand that உபாகமம் 31 ஒன்பதாம் அதிகாரம் டியூட்டரானமி சாப்டர் 31 16 17 வசனங்களை பார்க்கும் பொழுது 16 and 17 அந்நிய தேவர்களை பின்பற்றினால் ஒரு மனிதனுக்கு இக்கட்டு வரும் if a man follow the strange god he will be getting distress அந்நிய தேவர்களை நம்ம போய் கை எடுப்போமா shall we go and lift up our hands for the under the uh, strange god நம்மள சுட்டு போட்டா கூட நம்ம இன்னொரு அந்நிய விக்கிரகத்தை வணங்கவே மாட்டோம் even though if we are bent away we will not go and worship the strange idol இன்னும் ஒரிஜினல் சிபிஎம் காரன் இன்னொரு சர்ச்சில் கால் கூட வைக்க மாட்டான் the original cpm believer he will not even put his steps in the other, other sect of churches அந்த உபதேசத்தை கூட ஏத்துக்க மாட்டான் he will not accept the doctrine of them அவங்க அந்த உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதே இல்ல they never commit themselves for the doctrine of other sects அப்ப அந்நிய தேவர்கள்னா என்ன what is the strange gods here அந்நிய உபதேசங்கள் அந்நிய மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்கள் உலக பழக்க வழக்கங்களுக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது தானாகவே உனக்கு இக்கட்டுகள்ல நீ சிக்கிக் கொள்கிறாய் the strange doctrine when you also give room for the strange rudiments of the world you automatically go and snare in the worship of the strange god உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம் we are in the the world அப்ப உலக மனுஷர்ட்ட நம்ம பேசாம பழகாம அவங்கள டீல் பண்ணாம இருக்க முடியாது so we, we, we cannot just go as a without dealing with the valley people ஆனா அதுக்காக அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம சிக்க கூடாது father say we should not go and answer in the formalities of them அவங்களுக்காக அவங்கள போல நீங்க வேஷம் போட கூடாது you should not just pretend yourself as the fashion you take வேறுபாட்டின் ஜீவியம் தான் தேவனுடைய ஜனங்களுடைய மேன்மை only the excellency of the children of god is a life of separation ஒரு மனிதன் சபிக்க முடியாத தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தான் one man came arose to just curse the people of god Go. அவன் அவன் அந்த பிள்ளைகளை தேவனுடைய ஜனங்களை சபிக்க வந்து விட்டான். He came ready to curse the people of god anal avanal sabikka முடியவில்லை. But he couldn't curse the people of god adukku kaaranam enna சொன்னான்? What was the reason he said so? இந்த janangal jaadigalodu கலவாமல் தனித்து vaasam பண்ணுவார்கள். These people will dwell alone they will not mingle with a nation. eppozhudhu naam matra janangalodu naam kalakkiromo அன்றைக்கு tholvi On the day when we go and mingle with the other people we will meet that defeat. கொரிந்தியர்ல solli irukkirathu In Corinthian it has been said about நீங்க ulagathil இருக்கிறதுனால உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க பழக வேண்டியது இருக்கலாம் because you are in the world you go you may get a chance to go and have the uh, fellowship with all ஆனா அவங்க பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வந்துட கூடாது but you should not get the practice or the rudiments of them அதே போல likewise சபையில கூட ஒரு விசுவாசிக்கு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கணும் even in the congregation also a believer needs a life of separation அத தான் கொரிந்தியர் 5 ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு so that it's, it has been said in corinthians chapter 5 நீ வெளிய மாத்திர வேறுபாட்டின் ஜீவியம் அல்ல இங்கேயும் வேறுபாட்டின் ஜீவியம் not only the life of separation outside you have to just keep the life of separation even in the congregation அங்க இருக்கிறவன் அவிசுவாசி இங்க இருக்கிறவன் பின்மாற்றக்காரன் those who are outside they are the, yeah, the unbelievers those who are here they are the backsliders இங்க இருக்கிற backslidersல சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் பாதாளத்தின் ஆழத்துல கொண்டு போய் if you go and mingle with the backsliders in the congregation they will take you to the depth Solomon எப்படி விழுந்து போனான் how solomon has fallen out பெரிய ஞானி he was a very great wise man அவனுக்கு எந்த பாஸ்டரும் பிரசங்கம் பண்ண முடியாது no pastor can preach preach and give அவனே பேசுவான் பிரசங்கம் பண்ணுவான் he himself used to give the message அவன் பாருங்க பிரசங்கின் பேரே வச்சுக்கிட்டான் பாத்தீங்களா he himself has kept the name preacher அப்படிதானே is it so பிரசங்கினே வச்சுக்கிட்டான் he kept his name as preacher பிரசங்கி இவர்களிலிருந்து தப்பிக்கொள்ள வகை தேடி பார்த்தான் அப்படிலாம் சொல்றான் it has been said about he himself says the preacher also wanted to escape from this ஆனா என்ன நடந்தது but what happened here எகிப்தை விட்டு வெளியே வந்த ஜனங்களே இவன் எகிப்திலேயே பெண் எடுத்துக்கொண்டான் after they have come out from egypt he took wife from egypt பார்வோனுடைய குமாரத்தியவே தனக்கு விவாகம் பண்ணிக்கொண்டான் he just married the daughter of pharaoh பார்வனுடைய குமாரத்திற்காக தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய மண்டபத்தையே அரண்மனையை கட்டி வச்சார் he built a big palace for the daughter of Pharaoh in his own land அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்ற முடியாக அவருடைய இதயத்தை வலிவி போக பண்ணினார்கள் they also made to go அஸ்வே from their heart to worship the strange god முதலாவது ராஜாக்கள்ல நீங்கள் படிக்கும் பொழுது when you read in the first king சாலமோனுடைய நாட்களில் in the days of solomon அவனுக்கு விரோதி இல்லை he was he got no enemies இடையூர் இல்லை he did not have any distress யுத்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் because he did not have any battles ஆனா இந்த பார்வனுடைய குமாரத்தி அவ எல்லாத்தையும் பிடிச்சு மொத்தமா சேர்த்து கொண்ட பொழுது அவனுக்கு விரோதமாய் விரோதிகளை கத்தறி எழும்ப பண்ணினார் so because he married the Pharaoh's daughter and everything and then the Lord God made arouse enemies against him அவன் நல்லாக இருக்கும்போது அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது when he was a good uh, he did not have any problem ஒன்னு ராஜாக்கள்ல நான் பார்க்கும் பொழுது when we read in the first kings ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல chapter 5 verse 4 அவன் என்ன சொல்லுகிறான் what he says so கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்தார் the lord has come, uh, given me rest forever விரோதி இல்லை i have no enemy இடையூறும் இல்லை i have no distress too ஆனா என்ன நடந்தது but what happened here 11 ஆம் அதிகாரம் வரும் பொழுது when he comes to the, when we comes to the 11th chapter அந்நிய தேவர்களை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான் he followed as he followed the strange god கர்த்தர் இரண்டு விஷயம் அவனோடு பேசினார் The Lord God talked to him twice. ஒன்னு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் 9 ஆம் வசனத்தில் இரண்டு விஷய கர்த்தர் அவனோடு பேசினார் The first king chapter 11 the Lord God talked to him twice. அந்த இரண்டு விஷய பேசினும் அவன் கீழ்ப்படியவில்லை. He did not even obey even the Lord God talked to him twice. அப்ப என்ன நடந்தது? What happened now? கர்த்தர் அவனுக்கு விரோதமாக ஜனங்களை இல்லாவிட்டால் சத்துருக்களை எழுப்பினார். The Lord God made arise the enemies against him. இதுதான் அவனுடைய வாழ்வினுடைய தோல்வியாக மாறினது. This was the defeat of his life. இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்தை இதுல அந்நிய தேவர்களை பின்பற்றினால் இக்கட்டுகள் பெருகும் In your life, if we also follow the strange God, the must, uh, distress will be more. அஹ், ஒன்னு ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல சத்துருக்கள் எழும்பினதை நாம் பார்க்கலாம் We can read in First King 12 chapter, the enemies arose for- against him. அஹ், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா Glory be the holy name of the Lord. உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு இக்கட்டு காலமாக இருக்கலாம் It may be the time of distress in your life. எனக்கு மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க You don't please say only I got this distress. யாக்கோபு எப்படிப்பட்ட இக்கட்டுல போயிருக்கிறான் என்று நாம் பார்க்கலாம் We can also see here Jacob went going through such kind of distress. வேதத்தை பார்க்கும் பொழுது தாவீது சொல்றான் நானும் கூட இக்கட்ல When you read in the scripture, David also say I also went through the distress. இந்த இக்கட்டு சில நேரங்கள்ல என்ன செஞ்சிருது தெரியுமா What does this distress do sometimes you know? இக்கட்டு அதிகரிக்க அதிகரிக்க ஒருத்தனை இழுத்து கொண்டு போய் பாதாளத்துல விட்டு When the distress is more and more, it took a man to, I take a man to your hell. எப்படி இருக்கும்னு பாருங்க How it shall be you think? ஆ, ஒரு நல்ல மனுஷனை இந்த இக்கட்டுக்குள்ள சிக்கிட்டான்னா அவனை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கடைசியில் கீழே இறக்கிடும் if a good man got just ensnare in the distress me slowly the distress takes him takes him to the hell 71ஆம் சங்கீதம் சாம் 71 இருபதாம் வசனத்துல பார்க்கும் பொழுது வாஸ் 20 வென் வி ரீட் அநேக இக்கட்டுகளை கண்ட என்னை நீர் உயிர்ப்பித்து I, the, I have seen so much of distress, you have qui- quickened me. பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுவீர் Yeah, you will make me to rise from the hell. அப்ப இவனை எங்க கொண்டு போய் விட்டுடுச்சு அது Now the, where the distress has taken him, இந்த இக்கட்டு அவனை பாதாளத்து வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு this distress has taken him to the hell even. இப்ப இவன் சொல்றான் என்னை எப்படியாவது உயிர்ப்பித்து அங்கிருந்து ஏறி வர பண்ணிரும் Lord, now just quicken me and revive me, make me to come up. இந்த to go. இக்கட்டை இந்த பாதையில போனவங்களுக்கு தான் தெரியும் Only the people, those who went through the path, they knew about that. இந்த இக்கட்டு இக்கட்டுனா என்ன அதுல விளக்கம் என்ன What is the explanation explanation for this distress அப்படினா என்ன இக்கட்டுன்னு நீங்க பிரசங்கம் பண்றீங்க ஏதோ பிரச்சனை பிரச்சனை என்னங்கறது எப்படி சொல்றது how can we say explain there what is distress we are just preaching and addressing about uh, distress ஒரு உத்தமன் போன பாதையை நீங்கள் பாருங்க see if uh, the perfect man he has gone through the path யோபு 5 ஆம் அதிகாரம் 19 ஆம் வசனம் job 5:19 யோபு 5 19 job 5:19 ஆறு இக்கட்டுகளுக்கு தேவன் உங்களை நீங்கள் ஆக்குவார் ஏழாவதிலும் உண்மை பொல்லாப்பு உண்மை தொடர் ஈவன் இந்த செவன் தாசோ the evil will not touch the என்ன அர்த்தம் சொல்லுங்க மீனிங் ஒரு இக்கட்டு இல்ல ரெண்டு இல்ல எத்தனை வருது நாட் ஏழு அப்படியே கவுண்டிங் போயிட்டே இருக்கு the is going on increasing here யோபு இந்த பாதியில போனா like if so mean Job has gone through this path அவன் சொல்லுகிற அவனுடைய நண்பர் வந்து சொல்றான் ஆறு இக்கட்டுகளுக்கு நீர் ஆறு இக்கட்டுகளும் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது ஏழாவது ஒண்ணு ஒண்ணும் பண்ண முடியாது His friend says uh, six distress shall not do anything, even the seventh one will not, shall not do anything. அவன் போன இக்கட்டு என்ன What kind of distress he went through? இருபதாம் வசனத்தை 21 22 இந்த 23 வசனங்களை நான் When பார்க்கும் we read in the verses 20, 21 and 22, இந்த ஏழு இக்கட்டுகளும் சொல்லி இருக்கு it has been said about the six, seven kinds of distress. ஒன்று பஞ்சம் First one is a famine, மற்றொன்று மரணம் second one the death, ஆ, அடுத்தது யுத்தம் third one the battle, அடுத்தது பட்டயம் the sword, அடுத்து நாவின் சவுக்கு the scourge of the tongue அடுத்து பாழாக்குகிற வல்லமை is a power of destruction அடுத்து காட்டு மிருகங்கள் the wild beasts of the earth இந்த ஏழு தான் இக்கட்டு ஏழு காரியங்கள் இக்கட்டுகள் சொல்லி இருக்கு these seven things are have been said about the distress நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த தாக்குதல் இருக்கா just you think it over do you have the attack in your life பஞ்சோன் சொன்னா ரெண்டு பஞ்சம் இருக்கு if you say about the famine there are two types of famine ஒன்று எழுத்தின் பிரகாரமானது மற்றொன்று ஆவியின் பிரகாரமானது one is a literal one another one is a spiritual one பஞ்சத்தினுடைய ஒரு அர்த்தம் அர்த்தம் என்னன்னா எது செஞ்சாலும் வாய்க்காது அப்படியே ஒண்ணுமில்லாம போறது The- What is the meaning of the the- the- the performing whatever you do, it shall not it shall not be prosper. இல்லாவிட்டா வறுமை வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல உன் வரும் the poverty come like a பாருங்க எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்த ஒரு ஆள் see see what kind அவனுக்கு ஏழு இக்கட்டு ஒரு இக்கட்டு வந்து பஞ்சம் among that one of that was for ஒரு பஞ்சகாலம் வருகிறது there is a say period is going to நான் உங்களுக்கு சொல்றேன் பைபிள் ஸ்டடியா ஒரு விசுவாசி சான்ஸ் விடவே want to tell you a believer should not leave the bible study சின்ன பிரதர் பிரசங்கம் பண்ணாலும் சரி சிஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் சரி even the small brother uh, address you or even a sister address you யார் பிரசங்கம் பண்ணாலும் நீங்க பைபிள் ஸ்டடியை விடவே கூடாது you should not leave the bible study whom ever it preach நீங்க வந்து ஆள் பாத்துல நீங்க தேவ சமூகத்துக்கு வர்ற அந்த கரெக்டர் சிவகாசியில வைக்கவே கூடாது you should not have the character in Sivakasi by seeing the person and come and attend the meeting Bible ஸ்டடியில உள்ள பெரிய விசேஷம் என்ன தெரியுமா what is the great speciality which found in the bible study மெசேஜுக்கு ஒரு வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு காத்திருப்பு கூட்டத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பைபிள் ஸ்டடிக்கு ஒரு differentiate there is a difference between the messages and tarrying meeting and the Bible study Bible ஸ்டடியில சத்தியம் அறிவிக்கப்படுகிறது இந்த Bible study the truth have been deliver சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை you shall know the truth the truth shall deliver you character changing அப்படிங்கிறது சுபாவ மாறுதல் தான் பரலோகம் only the change of character is heaven திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்கள் ஆகிறது தான் மெசேஜினுடைய thought only the thought of the message you have to take part of the what taker of the divine nature சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விடுதலையின் ஜீவியம் வரும் when you get when you know the truth you shall get the life of deliverance இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள் by the word of god you hear now you are being cleaned அடுத்து அதே போல காத்திருப்பு கொடுத்து நீங்க விடவே கூடாது like you shouldn't omit that hiring meeting அந்த காத்திருப்பு கொடுத்து நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க just you sit for 2 hours in the hiring meeting கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்கே விடுதலை where there is a spirit of god there is a deliverance day கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அபிஷேகத்துல தான் அசுத்த பிடிகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை only in the anointing you can also get the deliverance from the clutch of the evil spirit அடுத்து மூணாவது விடுதலை என்ன what is the third deliverance குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை the son of god deliver you shall, you shall be delivered uh, freely sunday service நீ 9 மணிக்கு இங்க உட்கார்ந்து இருக்கணும் so on sunday so, uh, sunday service on at 9 o'clock you have to sit here 3 hours தேவ சமூகத்துல ஸ்பெண்ட் பண்றதுல ஒண்ணும் தப்பே கிடையாது it is nothing wrong if you also spend uh, 3 hours in the presence of god பாட்டு உனக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி whether you understand the song or not ஆவியில் நிறைவேறது உனக்கு ஏற்றுக்கொள்ள முடிஞ்சாலும் சரி ஏற்றுக்கொள்ள முடியாது whether you agree to uh, accept the fulfilling in the spirit or not கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கணும் the lord has to deliver you சாபத்திலிருந்து நீ வெளிய வரணும்னா நீங்க உள்ள வந்தரணும் if you want to come out of the curse you have to come here சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்ட நீ சும்மாவே நீ கர்ஸ் வாங்கிட்டு போற you are simply you are receiving the curse and go அதனால ஆறு இக்கட்டுகள் ஏழாவது உன்னை தொடாது the sixth distress even the seventh one shall not touch thee பாருங்க ஒண்ணுமில்லாம போன யோபு திரும்ப ரெட்டிப்பாய் உயர்த்தப்பட்டான் see here job he did not have anything finally he also just elevated to he got all double பஞ்சம் ஒரு இக்கட்டு the famine is a distress வறுமையில நீங்க தடுமாறிராதீங்க you don't stumble in the poverty of you கஞ்சினாலும் குடிச்சு கத்தருக்குள்ள நில்லுங்க if you are having only the porridge drink that and stand in the law பஞ்சத்து நிமித்தம் மரணம் there is the because of the famine there is death நீங்க உலக பிரகாரமான மரணத்தை சந்திக்கிறதா இருந்தா ஜெயத்தோடு நீங்க சந்திக்கணும் if you want to meet the valley death with the victoria victorious life you have to meet that ஆன்மீகத்துல மரணம் வரக்கூடாது இந்த ஸ்பிரிச்சுவல் வி ஷுட் டை கத்தருடைய பிரமாணத்தை நீ எப்பொழுதெல்லாம் மீறியோ அப்பெல்லாம் உனக்குள்ள சாவு சம்பவிக்கும் when when ever time you are just violating the law of the Lord you will be getting death in you அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே On சாவாய் the day you eat the fruit, you shall die. அது வந்து ஆவிக்குரிய மரணம் That is the spiritual death. அவன் உயிரோட தான் இருந்தான் They, he was alive. ஆனா தேவனை பார்க்க முடியல அதுதான் அவனுக்கு சாவு He did not, uh, he was not able to see God. That was the death for him. பிரமாணத்தை மீற மீற உனக்கு தரிசனம் கிடைக்காது When you, when you go on violate the law, you will not get any uh, uh, தீர்க்க vision. தரிசனம் You கிடைக்காது will not get any pro- prophecy. ஆ, க- வெளிப்படுத்தல் கிடைக்காது You will not get any revelation. இளைப்பாறுதல் You கிடைக்காது will not get any rest. திருப்பி நீ எங்க போவ தெரியுமா Then where shall you go, you know? எங்க போவ Where will you go? குறி கேட்க போவ you will go for the sorcery அப்படி தான் பைபிள் சொல்லுது the bible says so சவுல் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்த பொழுது when Saul has lost his anointing கர்த்தர் அவனுக்கு சொப்பனம் மூலமாகவும் தீர்க்கதரிசனம் மூலமாகவும் ஊரி மூலமாகவும் தும்மி மூலமாகவும் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை the lord did not answer him uh, through urim or ummim or the revelation or dream கடைசில எங்க போனா finally he where he went ஒரு பெண்ணை தேடி போனா he went seeking a woman குறி சொல்ற பொண்ணை தேடி போனா he went seeking a woman one who say யாராவது விசுவாசி இப்படி போறியா whether any believer is going for likewise அப்ப தேவன் உன்னை விட்டு விலகிட்டார் உன்னுடைய வாழ்க்கை சீக்கிரமா க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் so it is a meaning the lord has just gone out of uh, gone out from you your life is going to finish quickly இல்ல கரெக்ட்டா அந்த ஜோசியக்காரன் கரெக்ட்டா சொன்னா அப்படிமீங்க they will be saying in the பாஸ்டர்ட்ட சொல்லி சொல்லி பார்த்தாங்க நடக்கல ஆனா ஜோசியக்காரன் மட்டும் கரெக்ட்டா சொல்லிட்டான் என்ன சொன்னா the astrologer he has said correctly but i have told faster but it is nothing correct அந்த சாமுவேல் எந்திச்சு வந்து என்ன சொன்னா what the samuel uh, got up and இன்றைக்கு நீ என்னோட கூட சீக்கிரமாய் வந்து சேருவாய் சீக்கிரம் செத்துருவாய்ன்னு சொன்னா today you shall be with me today you shall die quickly he said உனக்கு சீக்கிரமா ஆவி ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்குதுன்னு சொல்லிட்டான் he says so you are going to meet the spiritual death quickly யுத்தம் ஒரு இக்கட்டு the battle is also a distress சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் you will be getting the problems any unrelated one எங்க இருந்து இந்த ப்ராப்ளம் கொந்தளிக்கும் தெரியாது we do not know from where these problems are raging around எல்லா மிலிட்டரியும் கொண்டு வந்து காஷ்மீர்ல நிப்பாட்டி வச்சா பீகார்ல இங்க நக்சலைட் அடிச்சு காலி பண்ணிடுறான் if all the militaries are just placed in Kashmir in Bihar all the Naxalite they are attacking இது போல தான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்க எங்கயோ ஒரு பிசாசு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க வீட்டுக்குள்ளே பிசாசு வந்துருது like you are thinking in your spiritual life the devil is somewhere when even in your house there is devil உன் கூட இருக்கிற பிள்ளைய பிசாசு மாதிரி இவன் the child one who with you he become a devil இதான் லைஃப் திஸ் இஸ் லைஃப் இந்த இக்கட்டுகள் எல்லாம் அவனுக்கு வந்தது he got all this distress அவனுக்கு யுத்தம் எங்க இருந்து வந்துச்சு from where does he where did uh, where did he got the அவன் மனைவி சொன்னா நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொன்னா His wife said why do you live அது ஒரு இக்கட்டு இட் வாஸ் எ டிஸ்ட்ரஸ் இப்படிப்பட்ட பாதைகளை நீங்களும் கூட போய் கொண்டிருக்கலாம் such kind path you may be also passing through அடுத்து ஒரு இக்கட்டு சொல்லிருக்கு நாவின் சவுக்கு நே சி a distress has been said about is a scourge of the tongue அப்படின என்ன வாட் இஸ் தட் மத்தவங்க பேசுற வார்த்தைகள் there is word of the words which other people talk பயங்கரமா பேசுவாங்க they very sharply they talk நீங்க செய்யாதது சொல்லுவான் செஞ்சது சொல்ல மாட்டான் என்னெல்லாமோ சொல்லுவான் they will be saying what you have not done but what you have done they will not say எதையாவது ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பான் something will be going on saying ஆ, உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க Just think it over, what are the things they might have told about you. நாவின் சவுக்கு ஒரு இக்கட்டு The scourge of the tongue is a distress. உன்னைய பத்தி தாறுமாறா சொல்லி விடுவாங்க The perversely, they may be going on talking against you. உனக்கே ஆச்சரியமா இருக்கும் You may be just wondering and நீ shocking. செய்யாததை சொல்லுவான் What you have not done, they will say that you have done. நீ பேசாததை What you have சொல்லுவான் not spoken, they will say you have நீ spoken. போகாத இடத்த பத்தி What சொல்லுவான் are the place you have not gone, they will say you have gone. எப்படி இருக்கும் How it shall be for you? ஆ, உன் பிள்ளைகளை பத்தி சொல்லுவான் Regarding your children, they will be just blaming. உன் புருஷனை பத்தி சொல்லுவான் உன் Regard- மனைவியை பத்தி சொல்லுவான் Regarding your husband and wife, they may say. இப்படி பல விதங்களில பேசுவாங்க அது நாவின் சவுக்கு அது ஒரு இக்கட்டு In various manner, they may be talking, it is a scourge of the tongue, it is a distress. சில காரியங்களுக்கு நமக்கு பதிலே சொல்ல முடியாது So for some uh, thing, we cannot even answer at all. அப்படி தலையை குனிஞ்சிட்டு போறதை தவிர வேற வழியே இல்ல Just we have to bow down our head and go where there, there is ஏன்னா no other நம்ம- way. நம்ம சொல்லி அங்க ஜெயிக்க முடியாது Because we cannot just uh, uh, get the success after saying that. பொய்ய ஒரு பத்து ட்ரிப் சொல்லிட்டா என்ன ஆயிடும் If you say the lie for ten times, how it shall, what shall it அ- shall அதை become? உண்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய உலகம் The, it is also a word, it will considered as a true நாவின் சவுக்கு ஒரு இக்கட்டு it is a, it's also the dress of the scourge of the tongue நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் i had been to the ministry in a place ஒருத்தர் வந்து கேட்டார் நீங்க தான் துரையான்னு and the one man approached me are you pastor துரை ஆமா நான் தான் yes i saw நீங்க ஊழியத்துக்கு விட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க they said you have gone out of the ministry நான் இப்ப இருக்க தானப்பா செய்றேன் i am just here இல்லையே எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க before so many years back they said so பரவாயில்லை இவ்வளவு அழகா பிராட்காஸ்ட் பண்றாங்கன்னா நல்லதுதானே it's very good because people are broadcasting very well நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப ஸ்பீடா சொல்லுவாங்க our people will be telling something very very speedily நம்ம ஆளுங்கள மாதிரி வந்து ஒளிபரப்பவே முடியாது we our we nobody can that uh, broadcast like our people நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் i hope i have told you இலங்கையில ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க in sri lanka one mother died எப்படி காலையில காலையில போனா அதுக்குள்ள எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க எப்படி சொல்றது how can we inform to other people before the morning they all will go to job ஒரு பாஸ்டர் சொன்னாரு அந்த பக்கத்து வீட்ல இந்த அம்மாட்ட சொல்லிருங்க நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க so one pastor said you go and tell to the mother so within the night she will tell to everybody அவங்க அது ஒரு அவங்களுக்கு அது பிறகு தூங்கவே வராது அவங்களுக்கு so after that she cannot even sleep at all நம்ம ஆளுங்களும் பாருங்களேன் see our people கூட்டம் முடிஞ்ச உடனே எப்படி இருந்து பிரசங்கம்னா கேக்குறா இல்ல விட்ட எப்படி நல்ல ஜெபம் பண்றீங்களான்னு யாராவது ஒருத்தன் கேக்குறானான்னு கேளுங்களேன் see yeah, after the meeting a verse a message and uh, whether anybody is praying or anything இங்க வந்தவன நான் பூஸ்ட் பண்ணி விடுவேன் இவன் அந்த பலூனை பின் வச்சு குத்தி விட்டு போயிடுவான் so i will be boosting the people those who come here he will be just pricking the balloon with a pin has stopped coming but about how, how many after we have talked பேசுறோம் நம்ம எவ்வளவு பேரை இக்கட்டுல கொண்டு போய் விட்டுருக்கோம் how much people we have also just taken to them uh, to the distress பாழாக்குகிற வல்லமைகள் the destruct power of destruction காட்டு மிருகங்கள் கூட ஒரு இக்கட்டுன்னு சொல்லிருக்கு even the wild beasts are have been set as a distress இதுக்கு பவுல் என்ன சொல்றாரு what is paul speaks here துஷ்ட மிருகங்களோடு எபேசுவிலே நான் போராடினேன் in ephesus i strived with the wild beasts அப்ப சர்ச்சில தான் எபேசு சபையில இருக்கிற விசுவாசிகள் தான் துஷ்ட மிருகங்களா இருந்தாங்க in the in the congregation the church of ephesus the people were like a wild beast யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் ஜேக்கப் கா 12 children 13 பிள்ளைகள் 13 children எப்படி இருந்துச்சு ஒண்ணு each and everybody how they were எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க uh, அவனே சொல்றான் ஹி ஹிம்செல்ஃப் சேஸ் தகப்பனே சொல்றான் லாஸ்ட் டைம்ல இந்த father case the last time of him அந்த அந்த லைஃப் அப்படியே படிச்சிட்டு after reading all the star life die life style of the children ரொம்ப நேசிச்ச ரொம்ப அதிகமாக நேசிச்ச பெஞ்சமினை பத்தி சொல்றான் என்னது போனாயின்னு சொல்லிட்டான் the god he loved most the when when regarding he says he is a ravenous wolf ஒருத்தனை பாம்புன்னு சொல்லிட்டான் he says about another man a snake ஒருத்தனை கழுதன்ட்டான் another man he was called as donkey அடுத்து இன்னொருத்தனை next one சர்ப்பம் பாம்புங்கற குதிரை மேல இருக்கிறவன தலைகீழ தள்ளி விட்டுருவாங்க they will be just pushing then on the rider upside down எப்படி இருக்கு இந்த இப்படி ஒரு வீட்ல இப்படி இருக்கிறவன தலைகீழ தள்ளி விட்டுருவாங்க they will be just pushing then when the rider upside down எப்படி இருக்கு இந்த இப்படி ஒரு வீட்ல இப்படிப்பட்ட 12 பிள்ளைங்க இருந்தா அந்த வீடு அந்த தகப்பன் என்ன ஆயிட்டு இருப்பா what kind of the father shall be the, 12 kinds of children are like இப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் எபேசுவல இருந்தாங்க such kind of people were found in the church of ephesus இவர்கள் கையில நீங்க சிக்கி கொள்றத தான் இக்கட்டுகள் it is ensnaring in the hands of them is a distress ஆனால் 6 இக்கட்டோ 7 இக்கட்டோ 70 இக்கட்டோ வேதம் சொல்கிறது தேவன் அவைகளிலிருந்து உன்னை இன்றைக்கு விடுவிக்க போகிறார் so the scriptures mention about the the Lord God is going to just deliver you even though it may be the 6 or 7 or 70 distress இந்த இக்கட்டுல எத்தனை பேர் போய் இருக்கீங்க how many have you gone through such kind of distresses இந்த இக்கட்டுல சிக்கனவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் what we have to do for the people those who are ensnared in the distress இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தா ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்யணும் what a spiritual man has to do if he get a time of crisis 66 ஆம் சங்கீதம் 14 ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது psalm 66 verse 16 14 14 அங்க என்ன சொல்லி இருக்கிறது what it has said here இக்கட்டில தான் நம்ம ஆளுங்களுக்கு பொறுத்தன வாயில இருந்து வருங்க only in the during the time of distress our people will make some covenant election டைத்துல தான் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க in the during the time of election they will be giving the promises அதுபோல நம்ம விசுவாசிகள் ஊழியக்காரங்க பொருத்தனை பண்ண சொன்னா பண்ண மாட்டான் ஆனா நெருக்கம் வந்துருச்சுன்னா இஷ்டத்துக்கு பண்ணுவான் likewise our believers and the servant and the servant of god if they asked to make any consecration or vow mean they will not do when they get the distress they will நீங்க பண்ண பொருத்தனை எல்லாம் யோசிச்சு பாருங்க just think it over all the consecration you have made சாவு சாவு மாதிரி சாவு நேரம் நெருங்கின மாதிரி இருந்தா எப்படிலாம் எல்லாம் பொருத்தனை பண்றீங்க so if you are going to die if you are having the condition like that how much the consecration you are making வியாதி நேரத்துல at the time of your sicknesses கைவிடப்பட்ட நேரங்கள் at the time of you are forsaken என்னெல்லாம் நீங்க பொருத்தனை பண்ணிருக்கீங்க what are the uh, the verse you have made நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் i want to ask you a question இதுவரை நான் இந்த பெந்தெகோஸ்தே சபைக்குள்ள வந்த பின்பு நான் பண்ணின எல்லா பொருத்தனைகளையும் நூற்றுக்கு நூறு நிறைவேற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தா கை வைத்து so if anybody here after i came to the pentecost whatever the consecration i have made just i fulfill all 100% if anybody is here raise your hand Bible படிப்பேன் படிப்பேன் I'll read the Bible. எழுத்து பேச மாட்டேன் I will not speak against. கீழ்ப்படிவேன் I will obey. சண்டை போட I will மாட்டேன் not fight. கெட்ட வார்த்தை பேச I will not மாட்டேன் speak any bad words. சந்தேகப்பட மாட்டேன் I will not fight. ஓ, தேவசமத்துக்கு போவேன் I'll go to the presence of God. White and white போடுவேன் I'll wear white and white. Correct டயத்துக்கு போயிடுவேன் And I'll go in a correct time. ராபோஜன் எடுப்பேன் I'll take communion. தசமபாகம் கொடுப்பேன் I'll give tithe. மீசை எடுப்பேன் I'll take mustache. நகை போட I மாட்டேன் will not put any way. அஹ், உபவாசம் எடுப்பேன் I'll take fasting. இப்படிலாம் நீங்க வரிசை நீங்க அதுல நீங்க செ- நான் சொன்னது செஞ்ச- செய்யறது சொன்னா தெரியல நீங்க சொன்னது சொன்னா தெரியல I do not know what I have told. இதெல்லாம் இப்போ கரெக்டாக அப்படியே நூற்றுக்கு நூறு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னைய சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா இப்போ உயர்த்தின கையும் கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம அநேகர் இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதே இல்லை many of us we do not even fulfill the vows வேற ஒண்ணு இல்லை எனக்கு சோகம் ஆயிட்டா சாட்சி சொல்றேன்னு சொல்றாங்க அதுக்கு வர மாட்டேங்கிறான் so they are not on anything if I am heal means I'll come and give the testimony even that for they are not coming மனைவி சோகம் போனதுக்கு புருஷன் சாட்சி சொல்றான் எந்த ஊர்ல இந்த பழக்கம் சிவகாசியில in Sivakasi because wife is not sick though husband is with his அவ சோமானுக்கு தான் நீ சாட்சி சொல்ல வந்த எஸ் எஸ் ஹஸ் ஹீல் நோ அவ மனைவி மனைவி வர கூடாதா why why can't your wife come here ஏன் புருஷனுக்கு மனைவி சாட்சி சொல்றா ஓய் the wife is giving the testimony for the husband அவங்க தான இருக்காரு எந்திச்சு வர வேண்டியானே only he seated here no he can't he come here அம்மாவுக்கு பிள்ளை சொல்றதும் பிள்ளைக்கு அம்மா சொல்றதும் கரெக்ட் இல்ல அந்த பர்టిక్యులர் ஆள் வந்து என்ன செய்யணும் கத்தர் எனக்கு உதவி செய்தார்னு சாட்சி சொல்லணும் it is not the correct verse that state you should not say instead of others you have to come in மத்தியில நான் எப்படி எழும்புவேன் ஐயோ கை கால்லாம் உதறுது ஸ்டேஜ் ஃபியர் ரோட்ல சண்டை போடுற ஆயிரம் பேர் முன்னால அது எப்படி So how can I come here in front of everybody? I'm having the stage fear. All my legs and hands are shivering. You are fighting on the road. உனக்கு ரோட் ஃபியர் இல்ல பட் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு You are having you don't have the road fear, but you are having the stage fear. அப்படியா Is it so? ஏன் வந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த Why கூடாது can't you come here and glorify the name of உனக்கு பயமா இருக்கா சாயங்காலம் டிராக்ட் மினிஸ்ட்ரி போ ஒரு ஊர்ல போய் செங்கமலர் ராஜா வரத்துல நின்னு சத்தமா பேசு So if you get afraid means go to Chengamala Nashabram for uh, the tax ministry and இயேசுவை பத்தி சொல்லு tell about Jesus Christ சத்தமா உன்னால எனக்கு உனக்கு என்ன தெரிஞ்ச வசனம்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லு loudly you say what are the word of God you know சத்தமா சொல்லு அதுல ஒன்றும் தப்பே கிடையாது இட் இஸ் நத்திங் ரா if you are shout and say the word of God நான் வந்த புதுசுல இந்த பிகினி வென் ஐ கேம் ஹியர் அவர் ஊழியக்காரர் இருந்தார் and there was a servant of God ரொம்ப ரொம்ப வைராக்கியமானவர் he was a very jealous man opener ஓபனர்ல சாட்சி சொல்ல சொன்னா முளங்கால் போட்டு தான் சொல்வார் இந்த opener if you want ask him to give the testimony he will be kneeling and settling எப்படி இருக்கும் பாருங்க oh he shall be you see அவர் ஐஏஎஸ் படிச்சவர் ஹி ஹஸ் ஸ்டடிட் ஐஏஎஸ் நம்ம ஆளுங்க ஒண்ணுமில்லாம ஐஏஎஸ்ங்கறா அவர் people with anything they say IAS ஆனால் ஐஏஎஸ் படிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்தவர் அவர் வந்து நடு ரோட்டில் சாட்சி சொல்ல சொன்னால் முழங்கால் போட்டுருவார் so after studied IAS he came to the ministry we ask you to ask him to give the testimony on the middle of the road இல் நீல் டவுன் அண்ட் சே அவருக்கு ஃப்ரீயாக இருந்தால் If he is free, எங்க அந்த என் தோல்ல ஒரு மெகாபோனை தொங்க விட்டுருவாரு will be just uh, hanging a megaphone on my shoulder. என் தோல்ல கை போட்டுருவாரு He'll be just putting his hand upon me. அவர் பாட்டுக்கு ரோடு ரோடா பேசுவாரு நான் இதை ஆபரேட் பண்ணிட்டு இவர் கூட 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் என்ன செய்யணும் நடந்து போயிட்டு 8 or 10 kilometers I got to go with him just to operate. He will be going on speaking. யோசிச்சு பாருங்க கணக்க பேசுவார் for hours he'll be speaking அவருக்கு வந்து ரோட்ல போறவன் பார்க்கறான் பொம்பளை பிள்ளைங்க பாக்குது வயசானவங்க பார்க்கறாங்க பணக்காரங்க பார்க்கறாங்க விசுவாசி பார்க்கறான் அதெல்லாம் இல்ல இயேசுவை சொல்லணும் அவ்வளவுதான் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ oh for me if not i preach the gospel in never mind anybody those who are the passer by whether everyone anyone இக்கத்தில் நான் பண்ணின பொருத்தனைகளை உமக்கு நான் செலுத்துவேன் i'll just offer all the vows which i have made during my distress இக்கட்டு வந்த உடனே நம்ம வாயிலிருந்து வர்றது பொருத்தனை தான் so when the time when we get the distress from our mouth it comes the consecration சின்ன காரியம்னா கூட நம்ம ஆளுங்க பொருத்தனை தான் பண்ணுவாங்க ஏன்னா அப்படி தான் சிபிஎம்ல பிராக்டீஸ் இது இந்த CPM that is a practice even for a small matter they make wow நீங்க பண்ண பொருத்தனை எல்லாம் யோசிச்சு பாருங்க what kind of consecration you have made you think it over நான் சொல்றேன் உங்களுக்கு பொருத்தனையே பண்ணாதீங்க I want to tell you one thing don't make any vows பொருத்தனையே பண்ணிராதீங்க please don't make any consecration ஆனா பண்ண நான் நிறைவேற்றாம விடவே மாட்டார் क्वेश्चन பண்ணிட்டே இருப்பார் but if you make consecration you have to fulfill it unless the lord will be பொருத்தனை பண்ணாதிருந்தால் பாவம் இல்லை it is nothing wrong if you don't make any vows பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாதிருந்தால் அது உனக்கு பாவம் ஆகும் after making consecration if you don't fulfill fulfill உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் மேல் உன் கயிறத்தில் கேட்பார் so the lord god will question you one day நீ பண்ணின பொருத்தனை உன் தலை மேல் இருக்கிறது whatever the consecration you made it is it is upon your head அதனால பொருத்தனை பண்ணீங்கன்னா இக்கட்டுல நீ பொருத்தனை பண்ண அதை செய்யணும் so if you make any distress in the period of distress you have to do that நீங்க எத்தனை பேர் உங்களுடைய பொருத்தனை பண்றீங்க how many of you are making consecration நான் சொன்னல கோவில்பட்டியில ஒரு பொருத்தனை பண்ணான்னு ஒருத்தன் I have told you about a, one guy so just made a uh, home children, called children's day ஒரு program in the children say there was a program பையன் பரிச்சல எங்கயோ ஒரு பிரச்சனையில சிக்கிட்டான் the boy has ensnared in some other problem அதனால அவன் பொருத்தனை பண்ணானா because he has made a consecration என்னை உயிரோட வீட்டுக்கு கொண்டு விட்டா மாடு கொடுத்துறேன் lord if you take me alive home i'll give you a bull வீட்ல போய் சொன்னானா அவங்க அப்பாட்ட அவர் சொன்னாரே ஆண்டவர் வந்து மாடு ஆடுன்னு யார் இருக்காரு நீ ஏன் இப்படி சொன்ன சரி எது கொடுத்தாலும் ஏத்துக்குவாரு ஆண்டவருக்கு வந்து இந்த ஆடு மாடு அதெல்லாம் டிஃபரெண்ட் கிடையாது நீ போகும்போது ஒரு ஆடை கூட்டு போ கொண்டு போயிடுங்க இந்த father set and to give white you just make such kind of concentration the lord never mind if you give anything so when you go you take a goat and go அவன் போகும்போது ஆடு கேட்டானா when he when he ask for a goat ஏ அவர் வந்து நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் வாங்கியா சாப்பிட போறாரு likewise what you are thinking the lord God lord is going to get everything and going to eat கொஞ்சம் கடலை இருக்கு வீட்டில் வேர்க்கடலை அதை எடுத்துட்டு கொண்டு போய் ஃபெய்த்தம்ல கொடு கொடுன்றார் just there are some grounders in the uh, at home you take home uh, take to the faith home and give இந்த பிரசங்கத்தை கேட்ட பையன் எப்படி இருப்பான் அப்பா அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம தான இருப்பான் so after hearing அப்பா வந்து 4 அடி பாஞ்சி இருக்காரு இவன் 16 அடி இப்ப பாயணும் now the father has just jump 4 feet he has to jump for 16 feet இவன் என்ன பண்ணா what he did so போற வழியில கடலையே சாப்பிட்டான் on the way he ate all the grounders மாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆடு கொடுத்து ஆடு கொடுக்குறேன்னு சொல்லி வேர்க்கடலை கொடுத்து வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு தோலை வந்து கொடுத்தா இந்த சிஸ்டர்ஸ் அதை தூக்கி குப்பையில் போட்டாங்க the sister they have thrown out after saying that i want to give the bull instead of the bull goat in the instead of the goat the grounder instead of the grounder the shells என்ன பா செஞ்சேன்னா சுடுதண்ணி வைக்கிறதுக்காக நான் தோலை கொடுத்தேன் நான் so for to make hot water i have given that shell எப்படி இருக்கும் ஓலியா how it shall be the ministry இக்கட்டில் ஆனா சங்கீதம் அறுபத்தாறு பதினாலுல சொல்லியிருக்கு இக்கட்டுகளில் நான் பண்ணின பொருத்தனையை உமக்கு வந்து என்ன செய்வேன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஜனங்கள் என்னை எதிர்த்து வந்து எனக்கு இக்கட்டுகளை ஏற்படுத்தினாலும் நான் கர்த்தருக்குள் இளைப்பாறுதல் அடைவேன் Even though the people come against me and they give me the distress, I shall have rest in the law. இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன் the day of distress i might get rest இக்கட்டுகளில் இளைப்பாறுதல் எப்படி பெற்றுக்கொள்ள how முடியும் can we receive the rest in the time of distress என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொன்னான் ஒரு மனிதன் he said so i'll rejoice in the lord மரம் துளிர் விடாமல் போனாலும் even though the victory shall not blossom மந்தையிலே முதலற்று போனாலும் there is no திராட்சை செடி பலனற்று போனாலும் there is no fruit in the vines நான் என் தேவனுக்குள் கலிகூறுவேன் I will be rejoicing the lord கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் இளைப்பாறலா இருப்பான் the man who is joy in the lord he will be having rest all the time நீ துன்மார்க்கனா இருந்தால் if you are a wicked man இக்கட்டு உன்னை ஜெயித்து விடும் the the distress will overtake you யோபு 15 24 இன் படி அகார்டிங் டு ஜாப் 15 25 துன்மார்க்கனை இக்கட்டு மேற்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார் It has been said about the uh, distress will prevail of wicked man. நீ யாக்கோபா இருந்தால் கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிப்பார். If you are Jacob the Lord shall deliver thee out of that. நீ இஸ்ரவேலா இருந்தால் கர்த்தர் உன்னை மீட்டு விடுவார். If you are Israel the Lord shall redeem thee out of that. நீ நீதிமானா இருந்தால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். If you are a righteous man the Lord shall deliver thee. நான் திரும்பவும் சொல்றேன். I want to repeat again. நீ துன்மார்க்கனா இருந்தால் If you are a wicked man. யோபு 15 24 இன் படி இக்கட்டு உன்னை மேற்கொள்ளும் according to job 15:24 the distress shall overtake you நீ யாக்கோபா இருந்தால் if you are a jacob எரேமியா 30 30 7 படி கர்த்தர் உன்னை இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிப்பார் jeremiah 37 in the lord shall deliver thee out of distress நீ இஸ்ரவேலாய் ஜெபிக்க கூடியவனாய் இருந்தால் சங்கீதம் 25 22 இன் படி உன்னை மீட்டு விடுவார் psalms 25:22 if you are israel you are a man of prayer the lord shall redeem thee out of that நீ நீதிமானாய் இருந்தால் if you are a righteous man நீதிமொழிகள் 11 8 இன் படி கர்த்தர் உன்னை விடுவிப்பார் according to proverb 11 8 the lord shall deliver thee எத்தனை இக்கட்டும் வரட்டும் let uh, let uh, uh, as many as we discuss ஒன்றல்ல ரெண்டல்ல ஆறல்ல ஏழல்ல 70 அல்ல எத்தனை இக்கட்டு வந்தாலும் யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம் ஆனாலும் தேவன் அதிலிருந்து அவனை விடுதலையாக்கி Not only ரட்சிப்பார் one or two or six or any seventy or anything, the Lord shall deliver him out of that. என்னை இக்கட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள் Those who are having the decision, the Lord has to deliver me from the distress, close your eyes. உன்னுடைய வாழ்வின் இது ஒரு இக்கட்டு காலமா இருக்கட்டும் கவலைப்படாதே Let it be a distress time in your life, don't be worried. தேவன் அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவியாது Nothing will happen and you without the knowledge உன் of God. தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது All the very hairs of your head are being numbered. நீ ஒரு விசேஷித்தவன் You are a special one. உன்னை அழைத்தது கத்தர் ஒரு மேன்மையான அனுபவத்திற்காக The Lord has called you for a special purpose. ஆனால் இப்பொழுது நீ இக்கட்டில் இருக்கிறது தேவனுக்கு தெரியும் But the Lord knows about your being in the distress ஆனாலும் தேவன் உன்னை இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி உன்னை ரட்சிப்பார் Even though the Lord God shall deliver thee out of the distress and save thee. அப்படி விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியுங்க so who believe like there you all close your eyes and kneel down. யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம் This is a time of trouble for Jacob. ஆனாலும் தேவன் அவனை ரட்சிப்பார் Even though the Lord shall save him out of that. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள் how many are believing likewise என் தேவன் என்னை ரட்சிப்பார் my lord shall save me இக்கட்டை கண்டு துக்கப்பட வேண்டாம் no need to just fear about or worry about the இக்கட்டு காலத்தை கண்டு நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் no need to trouble and worry about the time of distress கடல் கொந்தளித்தது the, the sea was raging சீஷர்கள் பதறினார்கள் the disciples were stumbled இயேசுவோ இளைப்பாரி கொண்டிருந்தார் jesus was taking rest தேவன் அவரோடு கூட இருந்தார் god was with him இன்றைக்கு உனக்கு ஒரு Come all the snares which is upon you will be broken out. நான் சொல்றேன் சாதாரண அபிஷேகம் வேண்டாம். I say so no need any ordinary anointing. Normal anointing தேவையில்லை. The normal anointing is no need. ஒரு டபுள் போர்ஷன் இறங்கட்டும். Yeah that a double portion of the anointing come down. நீங்க எதையும் மனசுல வச்சு குழப்ப வேண்டாம். You no need to keep anything in your mind and no need to just are confused. இந்த வசனங்கள்ல உள்ள ஒரு தாக்குதல் கூட உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். You you should not have even the attack of the word of God in you. ஆறு இக்கட்டுகள் கத்தர் உன்னை விடுதலையாக்குவார் The Lord shall deliver thee from out of six distresses. ஏழாவது இக்கட்டிலும் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. You will not get any evil thing even in the seventh distress. ஆ இப்பொழுது உனக்கு இக்கட்டு காலமா இருந்தால் அடுத்து வசந்த காலமா இருக்கும். If there is a distress time for you next will be a time of spring for you. யோபுக்கு ஒரு இளப்பின் காலம் உண்டு அடுத்து ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு காலம் உண்டு. Job got a time of Hallelujah. so well as he got the time of getting double portion of everything. Amen. எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்க. Let us all look and go உன்னை விக்கெட்டிலிருந்து விடுவிக்கும் முடியாக தம்முடைய வார்த்தையை வசனத்தை வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு வாஞ்சை தேவனுடைய வல்லமைக்கு நாம் இடம் கொடுப்போம் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் விக்கெட்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கத்தர் ஒரு விடுதலையை தர போகிறார் வாஞ்சிக்கிற எல்லாரும் தேவனுடைய கரத்தில் உங்களை சமர்ப்பியுங்க ஆமாம் என்னுடைய வாழ்வில் நான் ஒரு இக்கட்டான பாதையில் போகிறேன் என்னுடைய ஊழியத்தில் நான் ஒரு இக்கட்டான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் ஒரு இக்கட்டான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் நான் ஒரு இக்கட்டான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் அது எனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இது ஒரு இக்கட்டு காலம் என்பதை நான் உணர்கிறேன் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க மாத்திரம் தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க எல்லாரும் அல்ல இக்கட்டுகளை வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் அவனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை அந்த துக்கம் அந்த நெருக்கம் அந்த எதிர்பார்ப்பு அந்த ஏக்கம் அந்த தவிப்பு ஆமேன் ஐயோ அதை போலத்த நாள் இல்லை அது மப்பும் மந்தாரவுமான நாள் உக்கரமான நாள் பிரியமானவர்களே எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட நெருக்கமான பாதையிலே போகிற ஒரு சில தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு யாக்கோபே உனக்கு இது இக்கட்டு காலம் ஆனாலும் நான் உன்னை விடுவிப்பேன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை எத்தனை பேர் பிடித்துக் கொள்கிறீர்கள் ஹலே லூயா ஹலே லூயா எந்த இக்கட்டு வந்தாலும் கத்தர் உன்னை கைவிட மாட்டார் ஆறு இக்கட்டுகளுக்கு உன்னை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உன்னை நேரே உனக்கு நேரிடாது பஞ்சமதோ பட்டினியோ மிஞ்சியகோ பஞ்சமதோ யாராவது ஒரு ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மெசேஜ் ஒரு ஒரு தனி நபருக்கு அது பிரயோஜனமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் ஒரு இக்கட்டு காலத்தில் இருக்கிறேன் எந்த விதத்தில் நான் இதிலிருந்து வெளியே வருவேன் எனக்கு தெரியாது எனக்காய் சபையார் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் எழும்பி நில்லுங்க நீங்கள் வெக்கப்படாதீங்க உங்கள் லைஃப் உங்களுக்கு தானே தெரியும் அந்தரங்க வாழ்க்கை போராட்டங்கள் சுற்றுப்புற பிரச்சனை நெருக்கம் அது உங்களுக்கு தான் தெரியும் நான் இப்போ ஜபிக்க போகிறேன் ரெண்டு மூணு நிமிஷம் எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிக்கணும் நான் நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன் இந்த கூட்டத்தில் பதினொன்று ஐம்பதுக்கு கண்ணி தெரிக்கணும் அந்த இக்கட்டிலிருந்து அபிஷேகத்தினால கத்தருடைய ஆவி அவளை வெளியே கொண்டு வர முடியாது எல்லாரும் போராடி ஜோம் பண்ணுங்க ஹலே லூயா ஹலே லூயா கத்தாவே ஒவ்வொருவருடைய இக்கட்டு நீர் அறிவீர் கத்தாவே இந்த நொடியில கத்தாவே ஓ அந்த இக்கட்டு கால முடிவு அடையட்டும் அபிஷேகம் கட்டுகளை அறுக்கட்டும் இக்கட்டு காலம் ஆனாலும் நான் அவனை விடுவிப்பேன் ஆமே ஆம் பஞ்சமதோ பட்டினியோ மிஞ்சிய கொடும் விபத்தோ சஞ்சலமோ வந்திடினும் சுவாமி நீர் என்னை கைவிடீரே என்ன வந்தாலும் சரி பஞ்சமோ பட்டினியோ மிஞ்சியோ கொடும் விபத்தோ சஞ்சலமோ வந்தாலும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார் பஞ்சமதோ பட்டினியோ